திருவுருளை திறமேற்கொண்டு நம்முடைய அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருந்தி வந்து இங்க இருக்கிறனால ஒவ்வொரு நாளுமே அண்ணாமலையாரை காணுகின்ற புண்ணியமுடைய புண்ணிய செயல்களையும் வணங்கி இந்த திருவாசக சிந்தனையை நாம் தொடங்குகிறோம் நல்லவா பண்டாய நான்மறை அது எத்தனாவது இதுங்க நாற்பத்தி எட்டு எட்டு பண்டாய நான்மறை சரி பண்டாய நான்மறை என்று சொன்னார் இந்த பண்டாய நான்மறை என்பது எதனால் அந்த தலைப்பு வந்தது என்றால் இந்த திருவாசகமே இப்படி தொடங்குது அந்த தொடங்குவதனால தொடக்கத்தையே பெயரா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அது இப்ப ஏன் பண்டாய நான்மன் பேர் வச்சாங்கன்னா பாடல் தொடங்குவதே அது அதனால பாட்டினுடைய முதற் குறிப்பையே பேரா வச்சுட்டாங்க அப்படி சொல்லி அதான் பண்டாய நான்மறை அப்படின்னு என்ன பொருள் மிக பழமையாக இருக்கிற நான்கு வேதங்கள் என்றுதான் பொருள் அதுக்கு ஆனா அந்த படி தொடங்குறதுனால அப்படி தலைப்பு வச்சிருக்காங்க அப்புறம் இது எங்கே அருளியது என்று கேட்டால் <laughs> எங்கே அருளியது திருப்பெருந்துறையில் அருளியது என்று இருக்கு காரணம் என்னன்னா பெரும்பாலும் பெருந்துறையை பற்றி நிறைய சொல்றார் ஆனா இடையிலேயே உத்தரகோசம் அங்கேயும் சொல்லுகிறார் ஆனா பெருந்துறையும் சொல்லுகிறார் அதெல்லாம் ஆனா பெருந்துறை தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு அதனால திருப்பெருந்துறையில் அருளியதுன்னு சொல்லியிருக்காங்க அது சரி திருவருள் அப்படி இருக்கும் சரிங்களா அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் அப்படின்னா என்ன அனுபவத்துக்கு என்று கேட்டா இப்ப பெருமானி நினைந்து கொண்டே இருக்கிற ஒரு ஆன்மா அது அனுபவம் அந்த அனுபவத்தினால பலகாலம் பெருமானி கண்டு மழுகணும் என்பது சத்தியம் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தொடர்ந்து பெருமானையை சிந்தனை செய்து கொண்டிருக்கிற ஆன்மா இடையிடையே பெருமானிய திரு திருவடியும் வணங்கி வரும் என்பது அது அனுபவத்திற்கு அதாவது ஒரு ஒரு அனுபவத்திற்கு ஐயமின்மை உடைத்தல் ஐயமின்மைனா நிச்சயம் அவர்களுக்கு அந்த உள்ளத்தில் கண்டுகொண்டே இருப்பார் அப்படி இருப்பார் தேடி கண்டுகொண்டேன் திருமாலுடன் ஆன்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று சொன்னாரே அப்படி கண்டு இன்னைய பெருதிவ இப்படி எல்லாம் இருப்பது இல்லைங்களா இப்படி ஆனா இதெல்லாம் பின்னால் எல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் சரி திருவரும் இல்லைங்களா சரி இனி பாருங்க பண்டாயனான் மறையும் பால் அணுகாமலையனும் கண்டாரும் இல்லை வேதங்கள் அப்படியே தேடி தேடி போயிட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனி என்றெல்லாம் பிடிச்சிருக்கும் அதனால வேதங்கள் காண முடியாம தான் அதனால பண்டா அது வேதங்கள் எப்ப தோன்றியது என்னது அதற்கு ஒண்ணு எல்லை இல்லை பண்டாய நான்கு மிக பழமையாக இருக்கிற நான்கு வேதங்கள் என்று சொன்னார் பண்டாய நான் மறையும் வரும்போது ஒரே ஒரு சிறு குறிப்பு சொல்லணும் சிறு குறிப்பு சொல்லணும் பண்டாய நான் மறையும் போது நான் போன தடவை சொன்னேன் வேதங்களை பற்றி எல்லாம் வேதங்கள் ஆகமங்களை பற்றி நாம் கொஞ்சம் ஓரளவு சிந்தனை செய்து வரும் சிந்தனை செய்து வரும் ஏன்னா அந்த ரெண்டு இதெல்லாம் ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் வடமொழியில் இருக்கு வடமொழியில் இருப்பதை நம்ம அதிகமாக எண்ணல இருந்தாலும் இப்ப அண்மை காலமாக அது என்ன வேண்டியிருக்கு என்ன வேண்டியிருக்கு இந்த தமிழர் சென்னை போக்குவரத்து எல்லாம் வந்துட்டு பாருங்க அப்பதான் நம்ம இந்த நான்மறைகளை பற்றி எல்லாம் கொஞ்சம் எண்ண முடியாத ஒரு காலம் வந்திருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் இந்த இப்பொழுது காமிக ஆகமம் என்ற ஒரு ஆகமம் அது நமக்கு வடமொழி எல்லா ஆகமும் வடமொழியில் இருக்கு ஆனா பதினெட்டும் இப்ப இல்லையா பதினெட்டு ஆகமும் சொல்றாங்க இப்ப ரெண்டு மூணு தான் கிடைச்சிருக்காங்க இது தமிழாக்கம் பண்ணி பண்ணியிருந்தாலும் நாம படிக்கலாம் அது தமிழாக்கம் பண்ணி வந்தது இல்ல சொன்ன போனதுனா இல்ல சொல்ல வந்திருக்கு அந்த ஆகமத்தை படிச்சு பார்த்தா முழுக்க முழுக்க காமிய ஆகமத்துல பெரும்பாலும் நம்முடைய திருவேந்தலத்தில் திருவேந்தலத்தில் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயுன்னு சொல்றோம் சரிங்களா ஆனா அது மாதிரி ஒரு அந்த அந்த திருவேந்தளத்துக்கு முக்கியத்துவம் இல்லை இல்லவே இல்லை அதுல அந்த அந்த இதுல சரி மொழிபெயர்க்கப்பட்டது எங்களுக்கு நேரா தெரியாதல்ல அதனால அதன் பிறகு இடையிடையே இந்திரனுக்கு வணக்கம் வருணனுக்கு வணக்கம் சந்திரனுக்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லப்படும் சொல்லப்படும் நாமும் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு ஆமா இதெல்லாம் சாதாரண என்று சொல்லுவோம் இங்கேயாவது இந்திரனுக்கு வணக்கம் சந்திரனுக்கு வணக்கம்னு சொல்றோமா நம்முடைய திருமணியில் இருக்கா இல்லையே இந்திரன் மால்வீரமன் எழுதிய ஆர்மிக தேவரெல்லாம் கொள்ள என்னை மற்ற யானை புரிந்து அப்படிதான் வந்திருக்கு ஆனா அங்க அதுல முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ரிக்வேதத்தை பற்றிய ஒரு எண்ணம் நமக்கு கொஞ்சம் தளருது தளருது அப்ப இறைவனால் ஆக்கப்பட்டிருந்தால் அவரே இப்ப இந்திரனுக்கு வணக்கம் சந்திரனுக்கு வணக்கம்னு சொல்லுவாரா இறைவனார் ஒளி செய்யப்பட்டிருந்தால் ஆகவே இறைவனார் ஒளி செய்யப்பட்டது என்பது சும்மா உபசாரம் தான் அதெல்லாம் வேதாகம் எல்லாம் ஒண்ணும் சொல்ல இந்த ஆகம் சொன்னா அது எங்கேயோ அழிந்து விட்டது இப்ப புதுசா வந்து இவங்க பின்னால் பண்ணிருக்காங்க ஆமா அந்த ஐந்து முகத்திலிருந்து தான் வந்ததெல்லாம் சொல்லுகிறோம் அப்படி ஐந்து முகத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகின்ற அந்த அவ்வளவு அருமையான அந்த ஆகமா இருக்குமானால் எப்படி சொல்லணும் ஆகமத்தை பற்றி இப்படியா சொல்றது இல்லையா அப்புறம் ரிக்வேதம் அதை பத்தி ஒரு மொழிபெயர்ப்பு தந்திருக்காங்க ரிக்வேதம் முழுசும் அல்ல ஒரு ஒரு பகுதி ரிக்வேதத்துல அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வரலாறு இந்த ஆங்கிலேயர்லாம் எழுதி வச்சிருக்காங்க மற்ற எழுதி வச்சிருக்காங்க ஆரியர்கள் வந்து வெளிநாட்டவர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க தமிழர்கள் இங்க இருந்தவங்க ஒரு காலத்துல அந்த ஆடு மாடு மேய்ச்சவங்க தான் இங்க வந்து இவங்களை எல்லாம் சரி இது பண்ணி போர் முகத்தில் தாக்கி தான் வந்தார்கள் என்று ஆங்கிலேயர் நிறைய எழுதியிருக்காங்க எல்லா நூலும் எழுதியிருக்காங்க கால்வெலுக்கு முன்னால் இருந்த பெரியவங்களாம் எழுதியிருக்காங்க வந்து ஆனா அதுக்கு ஏதுவா நமக்கு வந்து வேற ஒண்ணும் இது இல்லை அவங்க எழுதியிருக்காங்க அதுக்கு என்னன்னா எல்லாம் தமிழ்ல வந்து சில அங்கங்க எல்லாம் சான்று இருக்குன்னு சொல்லி எழுதுறாங்க இப்ப இந்த ரிக்வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி மூணு இடங்கள்ல படிச்சு எழுதியிருக்காங்க படிச்சு எழுதியிருக்காங்க முப்பத்தி மூணு இடங்கள்ல இருபது இடங்கள்ல சரிங்களா தஸ்யுக்கள் என்ற ஒரு ஒரு சாரார குறிக்கிறாங்க தஸ்யுக்கள் அப்படின்னு இன்னொரு பன்னெண்டு இடங்கள்ல தாசர்கள் என்று குறிக்கிறாங்க இந்த தாசர்கள் தஸ்யுக்களை தான் அந்த வடக்கே இருந்த வந்த ஆரியர்கள் தொலைக்கணும்னு நினைச்சிருக்காங்க நினைச்சிருக்காங்க அப்படி தொலைக்க நினைச்சிருக்காங்க அப்படி தொலைத்திருக்காங்க இல்லைன்னு சொன்னா தமிழர் இப்படி எல்லாம் இங்க வர வேண்டியதில்லை இந்திய நாடு முழுவதும் பரவி இருந்தாங்க அப்படி வந்த போதுதான் என்ன செய்திருக்கிறாங்க அதுல ஒரு மகரிஷி வேண்டாராம் யார் ஒரு மகரிஷி ரிக்வேதத்துல சுலோகம் கொண்டு போட்டிருக்கு இல்ல வேண்டாம் என்னன்னு கேட்டா இந்த தசியுக்களையும் தாசர்களையும் இல்ல பெருமானி ஒழித்து கட்டணும் வாழக்கூடாது என்று வேண்டாராம் யாரே ஒரு மகரிஷி அப்ப ரிக்வேதம் என்று சொல்லும் போது இது இறைவனால் அளவா செய்யப்பட்டது இதுல ஒரு ரிஷி எங்க வந்தார் சரி அப்படியே வந்திருந்தாலும் அவர் போய் ஒரு இனத்தை கொல்லுங்க என்று வேண்டுவாரானால் அது ரிக்வேதமாகுமா உடப்பில் போட வேண்டியதான் உடப்பில் கொண்டு போட வேண்டியது இப்படி எல்லாம் இருக்குது இப்போ இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் அர்ச்சனை வருகின்ற பொழுது அவங்க எல்லாம் ரொம்ப ஆகாவுங்கிறாங்களா சொல்லும் போது அதனாலதான் நம்முடைய காசு மறுபடியெல்லாம் சொல்றாங்கன்னா நமக்கு வேதம் இருந்திருக்கிறது அது என்னன்னு கேட்டா அறம் பொருள் இன்பம் வீடு அதான் அதான் அந்த வேதம் தான் இன்னும் இந்த ரிக்குகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே விளங்குது எப்படிலாம் தசியுக்களையும் தாசர்களையும் நீ ஒழித்து கட்டணும் ஒன்று வேண்டம் பெருமானி என்று சொல்றாராம் ஒரு மகிழ்ச்சி இது எப்படி ரிக்வேதத்தில் குறிக்க முடியும் குறித்தால் அது வேதமாகுமா குப்பையாகுமா வேதையாகுமா அப்படிலாம் இப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் சும்மா நம்ம இதை கண்டுக்குள்ள போட்டு போட்டு மூடி மூடி மூடி அப்படி சொல்றோம் ஆனா நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் மெச்சுவாயின்னு சொல்றாங்கல்ல யாரு நம்ம பெரியவங்க சொல்லிடுறாங்க திருமணி இன்னைக்கு நமைச்சுவாய்க்கு அங்க இடம் இல்லையா அதிகமா ஐந்தடுத்தின் ஐந்தெடுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய அலையில நான் எவ்வளோ தப்பிச்சிருக்கேன்னு சொன்னா அது இந்த திருவேந்தளத்தினுடைய புனையினால் தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த பஞ்சாயத்து அங்க முக்கியத்துவம் இல்லை இல்லை அப்படி இன்னும் கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் எல்லா வேதங்களும் எங்கேயாவது இல்லைன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததுன்னா கொண்டாங்கப்பா ஏன்னா நான் அது வடமொழி இருந்தங்களை வழங்காது அது போல ஆகமங்கள் என்னென்ன இருக்கு அவையெல்லாம் தமிழில் ஆக்கம் இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சில இதெல்லாம் செஞ்சிருக்காங்களாம் அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்லி தமிழில் வழிபாடு செய்தா பகவான் அருமையா அருள் செய்வார் சத்தியம் இல்லைங்களா அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது அதுல ஒண்ணும் இல்லை ஏன்னா முந்து தமிழ் மாலை கோடி கோடிங்குது வர வாரியாரு சொல்லுவாரு எல்லா மொழியும் போச்சுங்களா பெருமானை தேடுறதுக்கு அதுல எது முன்ன போச்சுன்னா நம்முடைய தமிழ் தான் போச்சுங்களா முந்து தமிழ் மாலை கோடி அருமையா பாடுவாரு அவரே அவன் சொல்லிட்டு <laughs> அப்படி அதனால இந்த இன்னொரு என்ன ஒரு பெரிய தப்பு வந்துருக்குன்னா தமிழன் வந்து என்னைக்குமே என்னையும் சேர்த்தான் சொல்றேன் எதேன்னு பூசு வந்ததுன்னா கப்பரமே இவன் தவிர வேற எவனுமே கிடையாது மற்ற எல்லாம் நிறையா இருப்பான் மற்ற எவனும் நிறையா இருப்பான் இவன் பூசா அவனை வந்துட்டதுன்னா அவன் கவுவான் அதனாலதான் இவன் எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து அதை வச்சு பேசுறான் என்ன பண்ற இந்த முண்டத்துக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் இப்படிலாம் இருக்குது யாகவே சும்மா காதல போட்டு வைங்க ஆனாலும் இன்னும் வேதங்கள் பற்றிலாம் நல்ல மொழிபெயர்க்கப்பட்டதா இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவு போடணும் அது போல ஆகமங்கள்ல என்னென்ன ஆகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ அதை படிச்சு ஏன்னா வேற இந்த நான்மறையில வடமொழியில இருந்தா நமக்கு வழங்காது பார்த்தோம்னா தெரியுமே தவிர ஒன்று அதனால் நம்ம அருமைய வழிபாடு செய்கின்ற பொழுது இல்லைங்களா நல்ல அருமையா மலரிடத்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க என்று சொல்லி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொன்னா சத்தியமா பெருமான் வருவான் சத்தியம் ஒண்ணு மாற்றம் நானும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா சிவ சிவதான் முருகா இதை பத்தி இந்த எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த நான்மறை பண்டாயன் இன்னைக்கு என்னமோ இந்த நூல்லையே நமக்கு வந்திருக்குது அதான் பண்டாயனான் மறையும் பாலனுகாமாலயனும் கண்டாரும் இல்லை இப்படி ஒரு குறிப்பும் வருது நான்மறை நான்மறைன்னு சொல்றமே தவிர அந்த வேதங்கள் எல்லாம் தேடியும் காண காண முடியவில்லை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியனே என்றெல்லாம் வருது அதனால நான்மறைகள் எப்படிப்பட்ட அந்த அமைப்புடையது என்பதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வரும் அதான் பண்டாய நான்மறையும் அதுவும் தேடியும் பெருமானு கண்ட காணலையா பால் அணுகா மாலயனும் பால்னா பக்கம் இறைவன் பக்கம் கூட அணுக முடியாத திருமாலம் பிரம்மணம் கண்டாரும் இல்லை யார பெருமானை யாரும் கண்டதில்லை ஆனால் கடையேனை தொண்டாக கொண்டருளும் நம்ம சொல்லியிருக்கேன் திருவாசகத்துல எது அதிகமா இருக்குன்னு கேட்டா நன்றி உணர்வு நன்றி உணர்வு ஒண்ணு இன்னொன்று பிரிவாற்றாம் ஒண்ணு பிரிஞ்சுட்டு நினைப்பாங்க இந்த ரெண்டு தான் திருவாசகமே நம்ம அது எப்பவும் எங்கேயுமே பார்க்கும் இடமும் நீக்கம் இருக்கும் அதனால இங்க என்ன சொல்லுகிறார் கண்டாரும் இல்லை பிறகு கடையே அப்படியெல்லாம் காண முடியாத பரம்பொருள் இந்த கடையேனி தொண்டாக கொண்டு எப்படி நான் அமைச்சராக இருந்த என்னை சாதாரண அடியவனாக ஆக்கி அதிலும் எனக்கு மிகுந்த ஈடுபாடுக்கு செய்து இப்படி என்னை அடியனாக்கி எனக்கு வாழ்வித்தான் இல்லவா கொண்டருளும் யார் சாமி கோகடியங்கோமார்க்கு கோகடின திருப்பெருந்துறைன்னு அர்த்தம் கோன்னா பெரிய கடின்னா துறை கோகடின்னா பெருந்துறைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதனால கோகடியம் பெருமார்க்கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை நெஞ்சே இப்படி மற்ற தேவர்களும் நான்மறைகளும் காண முடியாத பெருமா திருப்பெருந்துறையில நீ போகும்போது நீங்கிறது எங்க நெஞ்சாகிய நீ நீ போகும்போது கருத்தாட்கொண்டு உனக்கு எல்லாம் உபதேசம் எல்லாம் பண்ணாரேப்பா அப்படி செய்த பெருமானுக்கு நீ நன்றி எனக்கு ஒண்ணு என்னப்பா செய்ய முடியும் நெஞ்சே உன்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாது என்ன ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கலாம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு அதுதான் சொல்லலாம் மாதிரி நீ செய்யற உதவிக்கு எங்களுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் இப்ப மழை பெய்யுது அதுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும் மழையே நீ வாழ்கன்னு சொல்ல அவ்வளவுதான் வேற என்ன செய்ய முடியும் இல்ல அது போலத்தான் பெருமாள் செய்கிற அருளுக்கு இந்த ஆன்மா மனங்களாம் வாழ்த்தலாமே தவிர என்ன மீண்டும் நன்றி செய்ய முடியும் ஒன்னு செய்ய முடியும் அப்படி உண்டாமோ கைமாறு உரை அதற்கு பெருமானுக்கு நாம் திரும்ப செய்யும்படியான கைமாறி எதுன்னு உண்டா இல்லவே இல்லப்பா உள்ள மூன்றும் மாய உள்ள மல மாய பார்த்தீங்களா சித்தாந்தம் படிச்சவங்களா தான் எப்படி உள்ள மலம் மூன்றும் மலம்ங்கிறது மூணு தெரியும் ஆனவங்க உள்ள உள்ளன என்றும் உள்ள என்றும் உள்ள நமக்கு திருஞான பத்தில் என்ன இருக்குது பதியனை போல் பசுபாசம் அனாதி பார்த்தீங்களா அங்க வந்து பதியனை போல் பசுபாசம் என்னாரு இங்க உள்ள மலம்னர் என்றைக்கு இருக்கிற மலம்னர் ஆக திருவாசகத்தினாலே அந்த மூன்றையும் நிலைவேறாக சொல்லுகிறது இங்கேயும் இருக்கிறது இதன் பிறகுதான் நமக்கு சுயான பதம்லாம் சின்னதா வந்தது அவங்க வெளிப்படையா சொன்னாங்க இவங்க உள்ள நான் மறையும் உள்ள மலமூன்றும் ஆகிய நம்மிடத்தில் இருக்கிற என்றும் உள்ளதாக இருக்கிற ஆணவம் கண்ணும் ஆகிய மூன்றும் மாய இந்த மூன்றும் நீங்கணும் மாய உகு பெருந்தேன் வெள்ளந்தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் எனக்கு பெருமான் குதிரை மேல வந்தாரே எதுக்கு வந்தார் என்று கேட்டா அந்த குதிரை வாங்கிட்டு வந்ததை கொண்டு போய் காட்டுறதுக்காக வந்து பெருமான் அழைச்சிட்டு போனார் ஆனால் அந்த குதிரை எதுக்கு வந்து கேட்டா இந்த ஒரு ஆன்மாவை கரையத்துறது தாப்ப வந்தது <laughs> நிறைய குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேர்த்தும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறிய அப்படிங்கிற புலம்புறாரு எனவே இப்படி அது வந்து அந்த பரும் பரிகளை குதிரைகளை அந்த மேல் வந்து கொண்டு வந்தாரே பெருமான் வள்ளல் ஏன் இந்த ஆன்மாவை கரையத்தனுங்கிறதுக்காக நினைத்த பெருமான் அவர் மறுவும் பெருந்துரையை மின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி சாடு நீங்க பெருமானை வாழ்த்துவது சரி பெருந்துரையை வாழ்த்துங்க அதுவே போதும் சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி பரண சீரார் பெருந்துரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வாழ்த்து மின்கள் வாழ்த்த என்ன கெடும் கருவும் கெடும் பிறவி காடுன்னு இருக்குல்ல அது என்ன பண்ணணும் கேட்டா பிறவி காட்டின் கருவும் கெடும் அப்படி மாத்திக்கணும் அப்படி மாத்திக்கணும் இந்த பிறவியாகிய காடு இருக்குதே அதனுடைய கரு அந்த விதை அந்த விதை கூட கட்டிடும் அப்ப என்ன இது மீண்டும் கருங்கிறதே வராது அதான் அத கொஞ்சம் பிறவி காட்டினுடைய கருவும் கெடும் அவ்வளவு அப்படி மாத்திட்டா அருமையா போடும் இல்ல அப்போ நீங்கள் பெருமானை வாழ்த்துவதோடு கூட எங்கள் பெருந்துரையும் வாழ்த்துங்கள் பெருந்துரையை வாழ்த்தினாலே கூட நம்முடைய இந்த பிறவி கரு தானே போயிடும் என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறார் ரொம்ப அருமையான பாட்டுகள்லாம் காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பறிப்பாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாத மரளும் கெடனிஞ்சே வாட்டு காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் பெருமான் எல்லாமாக இருந்து ஆட்கொள்ளும் வேடனா இருந்தும் அருள் செய்வான் இங்கே காற்றுல இருந்து அங்க இருக்கிற ஆன்மாக்கள் அங்க கரையேறணுமே அதனால கடலில் வளைவானம் கடல்ல இருக்கிற பொருள்கள் எல்லாம் போகும்போது அங்கேயே வலை வீசி எல்லாம் இருக்கிறான் வலை வீசின படலம்னு திருவிழா படத்தோட வருது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி கடலையும் அவன் தான் ஆட்கொள்கிறான் எனவே காட்டிலிருந்து வேடனாகவும் இருந்து வளைவானனாகும் வலை வீசுகின்ற செம்படவனாக இருந்தும் இப்படி எல்லாம் இருந்து காப்பாற்றுவான் அவன் வளைவானம் நாட்டில்